ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆஷுரா அதாவது முஹர்ரம் பத்தாம் நாளில் நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் அந்த நோன்பு வைக்குமாறு தங்கள் தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் புகாரி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம்